முன்னிலங்களேறிய மூவரும் அப்பியாசிகளாம் முக்தரல்லர் பின்னிலங்கள் வரன் வரியான் வரிஷ்டனெனும் ஜீவன் முக்தர் பேதம் ஆகும் சொன்ன நடு பூமி வந்த ஞானிகளே பிரம்ம வித்தாம் தூய முக்தர் இன்னமும் அப்பூமிகளின் பெருமதனை நீ அறிய யான் சொல்வேனே நாலாம் பூமியில் வரும் முன் மூன்று பூமியும் அடைந்து நடந்து மாண்டோர் மேலான பதமடைந்து பிறந்து மெல்ல மெல்ல வந்து வீடு சேர்வார் மாலான பவத்தில் விழார் முதல் பூமி கிடைப்பதுவே வருத்தம் மைந்த காலான முதற் பூமி கை வந்தால் முத்தியும் கை வந்ததாமே இப்புவியில் இஜான ஒன்றில் இரண்டில் அடைந்திருந்தாரானால் அப்புருடர் மிலைச்சராகிலு முக்தரு குருவாதத்தானை மெய்யே தப்புற என்றவர் கெடுவார் நடுவான மறைகளை நீ சங்கியாதே செப்பு மொழி வழிதிடமாய் அகம் பிரம்மமின்றிருந்து தெளிந்திடாயே பொல்லாத மிளைச்சருக்கும் விதேக முக்தி தரு ஞான பூமி என்றும் நெல்லாகி முளைக்கும் எனை தண்டுலமாக்கிய குருவே நீர் சொன்னீரே இல்லாளும் குடும்பம் விட்டு சன்னியாசம் புகுந்தேகாங்கியானோ அல்லாமல் முக்தி பெறார் என்று சிலர் சுலுமயக்கம் அகற்றுவீரே சிட்டர் புகழ் மகனே நீ சங்கித்த சங்கை நன்று தெரிய கேளாய் கட்டழியும் துறவு நாள் வகையாகும் அவைகளுக்கங்காகும் பேர்கள் பட்ட துயர் கெடுங்குட்டீசகம் பெகுதகம் அம்சம் பரமஹம்சம் விட்டகலும் துறவுக்கு விராகம் காரணமன்றி வேடம் அன்றே மந்தமும் தீவிரமும் தீவிரதரமும் என மூன்று வகை விராகம் வெண்துயரம் வரும் பொழுது குடும்பத்தை வெறுத்து வரும் விராகம் மந்தம் இந்த உடல் அளவு மனை தனம் வேண்டாம் என விடல் தீவிரம் என்பார்கள் அந்தணன் ஊர்மித்தை என விடல் அது தீவிரதரமாம் அறிந்திடாயே பாவி மந்த விராகத்தில் சந்நியாசங்கள் ஒன்றும் வலித்திடாதே தீவிரத்தில் குட்டீஜகமும் வெகுதகமும் என்றிரண்டு திறங்கள் உண்டாம் தாவி நடந்திட திடம் இல்லாதவர்க்கு குட்டீஜகமும் எங்கும் மேவி நடந்திட திடமுள்ளவர்க்கு வெகுதகமும் என விதித்தார் மேலோர் இருவகதி விரதரத்தும் ஹம்சனென்றும் பரமாம்சனென்றும் சொல்வர் வருமம்சனுக்கு முக்தி சத்தியலோகத்தன்றி வாராதென்பார் பரமாம்சனுக்கு முக்தி இவ்வுலகில் ஞானத்தால் வலிக்கும் என்பார் திறமருவும் பரமாம்சம் தானும் இருவகையாகுஞ்செப்ப கேளாய் ஜிக்ஞாசு ஞானவான் என்றிரண்டு பேர்கள் இவர் ஜிக்ஞாசு மெஞ்ஞான பூமியின் முன் மூன்று பூமியுள் நடக்கும் விவேகியானோன் சுஞானவான் என்போன் ஜீவன் முக்தி அடைந்திருக்கும் தூய மேலோன் அஜானம் அகலும் அந்த ஜிக்ஞாசும் இருவகையாம் அதுவும் கேளாய் பந்தமனை துறந்து சிலர் அதிதிகளாயிருந்தடைவர் பரம ஞானம் அந்தனர் மன்னவர் வணிகர் சூத்திரராயிருந்து சிலர் அடைவர் ஞானம் இந்த வகை சாத்திரத்தும் உலகத்தும் நடப்பது கண்டிருந்தும் மைந்தார் சிந்தனையில் மயக்கம் என்னே சுருதி யுக்தி அனுபவத்தால் தெளிந்திடாயே